Now, School Radio invites an amazing change maker, Chitra, to the talk show. Chitra is a national award winning teacher. She teaches at the government high school, Astinapuram, in the outskirts of Chennai, and constantly explores ways and means of engaging her students, be it computer classes at a university, field visits to corporates, industries, exposure to competitions, even travel to other states and culture through interactions, and so much more. Welcome Chitra என் பேர் வந்து சித்ரா நான் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறேன் எனக்கு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வேலைக்கு வந்து எங்க அப்பா வந்து என்னை சூஸ் பண்ணி அனுப்பிச்சாரு நான் வந்து டீச்சராக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த வேலைக்கெல்லாம் வரவே இல்லை ஆனா வந்த பிறகுதான் தெரிஞ்சது எனக்கு கத்துக் கொடுக்க போறவங்களே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட வந்து இந்த ஜேர்னியை வந்து நான் ஆரம்பிச்சேன் ஆரம்பிக்கும் போது கூட எனக்கு வந்து இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியல ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சராக வந்து ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து குழந்தைங்க கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சேன் கத்துக்க ஆரம்பிச்சேன் அப்படின்றத விட இன்னும் சொல்ல போனா ஆனா அவனா எழுதுறது கூட நான் வந்து அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் பார்த்த விதமும் அதுக்கப்புறமா நான் வந்து பார்க்க ஆரம்பிச்ச விதமும் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது இதுல ஏன் நான் குழந்தைங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றேன்னா முதல் முதல்ல போயிட்டு ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணும்போது நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா சின்ன குழந்தைங்க தானே இதுல என்ன பெருசா இருக்க போகுது ஒன்னாவது ரெண்டாவது தானே சொல்லித்தர போறேன் ஆனவனா தானே சொல்லித்தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமா அந்த வெளியில இருந்து ஒரு ஜம்முல நான் குடியிருந்தேன் அப்போ ஸோ அங்கேருந்து வந்து இது ஒரு சின்ன கிராமத்துக்கு போகும்போது ஒரு அலட்சியத்தோட தான் நான் வந்து உள்ளே போனேன் போன பிறகு தான் தெரிஞ்சுது என்னோட குருக்கள் எல்லாம் அங்கே தான் உட்காந்துருந்தாங்க எனக்கு முன்னாடி ஏன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க கிட்ட போயிட்டு எல்லாம் ஆ போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உடனே ஸ்லேட்டில் வந்து அவங்க எல்லாரும் ஆ போட்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட வந்து காமிச்சாங்க அப்போ தான் தெரிஞ்சது செலாவை நான் அப்படி நேராக படிக்கிற மாதிரி இருந்தது செலாவை தலைக்கீழ இருந்து படிக்கிற மாதிரி இருந்தது செலாவை வந்து கண்ணாடி வச்சாதான் அது கரெக்டாக எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்க போட்டு என்னை ஒரு வழி பண்ணிட்டாங்க ஒரே வாரத்தில் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இது நான் நினைச்ச அளவுக்கு இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லவே இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் தான் மெது மெதுவாக வெளியில இருந்து புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தேன் இவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தினம் ஏதாவது ஒரு விஷயத்த பஸ்ல ரொம்ப தூரம் போகணும் ஸோ அதுக்காக யோசிச்சு புக்கெல்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சு இது சம்பந்தமா அதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா பகல் கனவுன்னு நினைக்கிறேன் அந்த புக்கு பேரு கிஜுபாய் பக்கேகா குஜராத்ல இருந்தவர் அவரு அவரோட வகுப்புல இருக்கிற நிகழ்வுகள்லாம் புத்தகமா போட்டிருந்தாரு கிட்டத்தட்ட நிறைய எனக்கு வந்து அது ஒத்து போச்சு நான் அந்த மாதிரி தான் வந்து குழந்தைங்களோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதில் அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த குழந்தைங்க கேட்குற கேள்விங்கள்லாம் அப்படியே ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிடும் நீங்கள் சொல்கிறீங்க பூமி வந்து அப்படியே பேரண்டத்தில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கண்டிப்பா கிடையவே கிடையாது எந்த பொருளை தூக்கி போட்டாலும் கீழே தானே விழுது அதை எப்படி நான் ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க அந்த குழந்தைங்க புரியாத ஒரு விஷயத்த நம்ம அவங்க கிட்ட சொல்லி தரும்போது அவங்க முகமே வந்து மாறி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கும் அந்த கேள்விக்குறி கொஞ்சம் கொஞ்சமா மாறி அந்த முகம் பளிச்சுன்னு அப்படியே ஒரு நட்சத்திரம் மட்டும் மின்னுது பாத்தீங்களா அந்த சிரிப்பு அந்த முகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து எந்த குழந்தை என்ன டவுட் கேட்டாலும் அதோட முகத்துல அந்த ஒரு தெளிவு வர வரைக்கும் என்னால் வந்து சும்மா இருக்கவே முடியாது நிறைய தடவை நானே நிறைய தோத்து போயிருக்கேன் என்னால் வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் வந்து என்னால் ஆன்சர் கேட்டு சொல்ல முடியல குழந்தைங்களோட கேள்விகள் அப்படி இருக்கும் நீங்க வந்து இதை இப்படி சொல்றீங்க அதை வந்து அவங்க ஏன் அப்படி எடுத்துக்கிட்டாங்க அவங்க ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு மாற்றி மாற்றி நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மளால அதுக்கு பதில் சொல்லவே முடியாது இன்னொன்று இந்த கதைகள் மூலமாக அவங்க கிட்ட போய் சொல்ல போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு புராண கதையை எடுத்து சொல்ல போகிறோம் அப்போ அதில் வந்து அவர் ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருந்தார் அவருக்கு ஒரு இருபத்தி ஏழு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு குழந்தை கேட்குறேன் இருபத்தி ஏழு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அப்போ இருபத்தி ஆறாவது குழந்தை பிறக்கும்போது முதல் குழந்தை வேலை செய்ய போயிருக்கணுமே ஏன் போல அப்படின்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க எனக்கு அப்படியே பயங்கரமா ஸ்டன் ஆயிடுவேன் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நான் போய் நின்றுட்டு இப்ப எனக்கு ஒரே பயமா இருக்கும் நம்ம வந்து இது ஒழுங்கா தான் கேட்டோம் நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கல அப்படின்லாம் யோசனையா இருக்கும் அந்த கிராமத்துல இருந்து அதுக்கப்புறமா வேற ஒரு ஊருக்கு வந்து நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன் அங்க வந்து உண்மையிலே ஒரு ஒரு இடத்துலையும் குழந்தைங்க தான் என்னை வந்து கம்ப்யூட்டர் கத்துக்க வச்சாங்க பாட்டு பாட வச்சாங்க அதுக்கப்புறம் டான்ஸ் ஆட வச்சாங்க இப்படி எல்லாமே வந்து அந்த குழந்தைங்க தான் என்னை வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு என்னை வந்து வளர்த்து எடுத்தாங்க ஏன்னா நான் வந்து கிராமத்துல வந்து பார்த்தது என்ன அப்படின்னா அந்த குழந்தைங்க கிட்ட நிறைய திறமை இருக்கு அதே மாதிரி பொட்டன்ஷியாலிட்டி அதாவது திறமையோட சேர்த்து இது என்னால் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஸ்திரமா இருப்பாங்க விடவே மாட்டாங்க டக்குன்னு வந்து தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அந்த சர்வைவல் ஸ்கில் அவங்க கிட்ட நிறைய இருந்தது அதனால பெரும்பாலும் என்னோட குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியில தான் கூட்டிட்டு போவேன் ஸோ நிறைய எல்லாம் கலந்துக்கிறது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபார் சேஞ்சுன்னு ஒரு போட்டி அது இல்லாமல் ஆரம்ப காலத்துல இருந்தே தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி ஏழு அந்த மாதிரி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேடியோல எல்லாம் எங்க குழந்தைங்கள பேச வைப்போம் புதுச்சேரி வானொலி நிலையத்துக்கு போய் பேசணும் அப்போ பேசணும்னு போது நாடகம்லாம் எப்படி அமைக்கிறது ஒரு பாட்டில் வச்சு பட்டாசு சவுண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைங்க அதுக்கப்புறம் நிறைய அறிவியல் ஆய்வுகள் அரவிந்த் குப்தா மாதிரியான ஆட்கள்லாம் நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற புத்தகங்கள்லாம் நிறைய அந்த குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தும் போது தான் அதில் இருக்கிற ஒரு ஆய்வை எடுத்து அந்த குழந்தைங்க செய்து ஏன் அப்படின்னா மூணு வகையாக இருப்பாங்க குழந்தைங்க எல்லாருமே அதாவது சிலர் வந்து சாதாரணமாக இருப்பாங்க சிலர் வந்து சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் கத்துக்கிறவங்களா இருப்பாங்க அது சிலர் வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து நம்மளோட ஹெல்ப் தேவைப்படும் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு தடவை சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க ஒரு நாலு தடவை சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க சிலர் வந்து ஒரு பத்து தடவை சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க அவ்வளவுதான் இதில் வேற எதுவும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஆனால் அந்த பத்து தடவை சொல்கிறதுக்கான நேரம் நம்மளோட கல்வி அமைப்பில் நமக்கு வந்து கொடுக்கப்படலை அதுதான் அதில் கஷ்டமான விஷயம் இதுல நான் என்ன பண்ணுவேன்னா அந்த என்னோட உதவி தேவைப்படுற குழந்தைங்களை என்கிட்ட வச்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த கொஞ்சம் நல்லா படிக்கிற குழந்தைங்க இருக்காங்களே நல்லா பெர்ஃபார்ம் பண்ற குழந்தைங்க அந்த குழந்தைங்கள வந்து நம்ம சும்மா விட்டுடுவோம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டு ஸோ அவங்கள வந்து சரிப்படுத்துறதுக்காக அரவிந்த் குப்தாவோட இந்த புஸ்தகத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து எனக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் டீச்சர் நான் அதனால அவங்களுக்கு எப்படியாவது இங்கிலீஷ் பேசி கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லா வந்துருவாங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த புஸ்தகத்தெல்லாம் கொடுத்தேன் அதுல இருந்து அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்து பார்த்தாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல பார்த்து செய்துட்டாங்க படிச்சு செய்யல இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஸோ பார்த்து செய்ததால அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்சஸ் ஆகலை முதல் நாள் செய்தாங்க மறுநாள் செய்தாங்க அடுத்த நாள் செய்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் தொடர்ந்து அதை செய்துக்கிட்டே இருந்தாங்க இதுக்கு நடுவில் நடுவில் கதையெல்லாம் வேற நியூட்டனோட கதையெல்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியா பாத்தீங்கன்னா அரவிந்த் குப்தாக்கே ஃபோன் பண்ணி கேட்டு டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி சோலார் குக்கர் ஒன்று வந்து அவங்க அந்த கிராமத்துல செய்து மூணு மணி நேரத்துல சாதம் வந்து வெந்துருச்சு அதுல அந்த சாதம் வெந்துருச்சுன்றதை பார்த்த உடனே தான் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு அதுக்கப்புறம் அதுக்காக வந்து இங்கிலீஷும் கற்றுக்க ஆரம்பிச்சாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நேஷனல் லெவல்ல ஒரு ரெக்கக்னிஷன் வாங்கி கொடுத்தது அதுதான் அவங்க சுவைச்ச முதல் வெற்றி அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாரும் சின்ன சின்னதா எங்கேயாவது துண்டு பேப்பர் கடந்தா கூட விட மாட்டாங்க படிக்க ஆரம்பிச்சாங்க வெளியில போக ஆரம்பிச்சாங்க இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கள கூட கூட்டிட்டு வந்து பிரைஸ் வாங்கணும் ஸோ அந்த ஒரு சின்ன அஸ்தினாபுரம்ன்ற கிராமத்துல குக்கிராமத்துல இருந்த ஒரு குட்டி ஸ்கூல்ல இருந்த குழந்தைங்க எட்டாவது வரைக்குமே இருக்க குழந்தைங்க நேராக இங்கேருந்து செகண்ட் ஏசி ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் டைம் நானே அப்போ தான் செகண்ட் ஏசியில் ஏறி போனேன் அவங்க கூட போய் அங்கே வந்து அந்த போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் பெஸ்ட் டுவெண்ட்டி செலக்ட் பண்ணாங்க போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குளோபல் ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்லாம் நிற்கிறாங்க அவங்க கூட நாங்களும் கம்பீட் பண்ணி அதில் வின் பண்ணியிருந்தோம் அதை பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு அதில் ஜெயிச்ச குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ஜெயிச்சோம் அவ வந்து இப்போ ஜோஹோன்னு ஒரு கம்பெனில சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கா அதே கிராமத்துல தான் படிச்சா அங்கேயே தான் பிளஸ் டூ முடிச்சா பிளஸ் டூலலாம் வந்து பெரிய மார்க் எல்லாம் கிடையவே கிடையாது அவளோட அனாலிட்டிக்கல் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் இந்த ஸ்கில்ஸ் தான் அவளை வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட எயிட்டி தௌசண்ட் சேலரி வாங்குற ஒரு டெவலப்பரா ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அவ மட்டும் இல்ல நிறைய குழந்தைங்க அவங்க அவங்க இடத்துல அவங்கவுங்க அழகா செட்டில் ஆகி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இருபத்தஞ்சு குழந்தைங்களும் லைஃப்ல நல்லா சாதிக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி இவங்க தான் வந்து என்னை நிறைய விஷயத்துல கத்துக்க வச்சு கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டது குழந்தைங்களால தான் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் எனக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாது இன்னைக்கு வந்து என்சிஆர்டியில e ஒரு லீடிங் ரிசோர்ஸ் பர்சனா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க தான் இவங்களுக்காக கத்துக்க ஆரம்பிச்சு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு குழந்தைங்களுக்காக நான் வந்து அவங்களுக்கு ஐசிடி ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக் கொடுக்க போய் என்சிஆர்டியில e வந்து சிஐஇடி e மூலமா ஐசிடி நேஷனல் அவார்டு ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து தான் அதை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது எங்களோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை ஆக்சுவலா ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூப்பிட்டு நீங்க இந்த மாதிரி நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க என்னால நம்பவே முடியல அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அது ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் ஆக்சுவலா லைஃப்ல அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க எல்லாரையுமே வந்து எப்படியாவது இவங்களுக்கு இந்த கம்ப்யூட்டிங் ஸ்கில் எல்லாம் கத்துக் கொடுக்கணும் ஏன்னா கிராமத்தில் இருக்க குழந்தைங்க வந்து வெளியில பார்த்து எல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு ஏக்கம்லாம் வர்றது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால எப்படியாவது சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க வந்து எங்களோட கிராமத்தில் ஒரு ரெண்டு ரூம் மூணு ரூம் அவ்வளவுதான் இருக்கு மற்றபடி வந்து இட வசதியோ கம்ப்யூட்டர் வசதியோ நான் சொல்லி கொடுத்ததே ஒரே ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு தான் இத்தனை குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுப்பேன் மத்தியானம் லஞ்ச் டைமில் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க எல்லாரையும் வர சொல்லிட்டு டெய்லி ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேர் அந்த சிஸ்டத்தில் உட்காந்து அதை கற்றுக்குவாங்க அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க இந்த பியர் லேர்னிங் இருக்குது பாத்தீங்களா அது நல்லா இருந்தது ஆனால் எழுபது குழந்தைங்க இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் என்னால் வந்து இந்த சிஸ்டத்தை கொடுக்க முடியல அப்போ வந்து எட்டாவது வரைக்கும் தான் அந்த பள்ளிக்கூடம் இருந்துச்சு சரி இந்த ஸ்கூலை வந்து எதையாவது அப்கிரேட் பண்ணாக்கா நமக்கு வந்து பெரிய லேப்லாம் கொடுப்பாங்க பில்டிங்லாம் பெருசாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஸ்கூலை வந்து எப்படியாவது எட்டாவது வரைக்கும் இருக்கிற ஸ்கூலு அதை விட முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிசு வாங்கினாங்கல்ல குழந்தைங்க என்கிட்ட ஆறாவது படிக்கும்போது அந்த குழந்தைங்க இந்த ஸ்கூலை விட்டு வெளியில போறதுக்குள்ள அங்க பத்தாவது கொண்டு வந்துடணும் அப்கிரேட் பண்ணிடணும் அப்படின்னு அப்கிரேடேஷன் சொல்லிட்டு ஒரு சாதாரண வார்த்தையில சொல்லிட முடியாது ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இந்த ஒரு சின்ன பிரைமரியில இருந்து அதை வந்து ஹையர் ஸ்கூல் ஹையர் செகண்டரிக்கு அப்கிரேட் பண்றதுன்றது வந்து ஹெர்கூலியன் டாஸ்க் அது ரொம்ப கஷ்டம் ஸோ இதுக்காக வந்து சப்போர்ட் எல்லாம் வேணும் அப்படிங்கிறதுனால தான் சத்யபாமா யூனிவர்சிட்டி இருக்காங்க இல்லையா அப்போ வந்து டூ தௌசண்ட் எயிட்ல வந்து ஒரு ஜிஓ போட்டிருந்தாங்க ஸ்கூல்ஸ்க்கு வந்து எம்ஓயு போட்டுக்கலாம் MOU means memorandum of understanding இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிறவங்க நம்ம ஸ்கூலுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணலாம் அந்த ஹெல்ப் எல்லாமே அவங்க ஏடிஜிலேயோ இல்லை அவங்களோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்லேயோ காமிச்சிக்கலாம் ஸோ இப்படி ஒரு ஏற்பாட்டோட அந்த ஜீவோ இருந்ததுனால அது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அதை சொன்னால் நம்ப கூட முடியாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் கூடவே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஸ்கூல்ஸை வந்து அந்த எம்ஓயூவில் சேர்த்துருக்கேன் அவங்க எங்களுக்காக மாதம் மாதம் ஒன்பது ஸ்கூல்ல ஒர்க் பண்ற பதினாறு டீச்சர்ஸுக்கு என் ஸ்கூல் மட்டும் இல்லாம நிறைய ஸ்கூலை வந்து நான் வந்து அதுல சேர்த்திருக்கேன் ஸோ அந்த அத்தனை ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸுக்கும் அவங்க வந்து சேலரியா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஒன்றரை லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க மாசம் மாசம் இந்த லாக்டவுன்லயும் பாத்தீங்கன்னா போன மாசம் கூட அவங்க அந்த எல்லாருக்கும் அந்த சேலரியை கொடுத்துருக்காங்க இதுல கார்டனர் இருக்காங்க ஸ்வீப்பர் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு பாத்தீங்கன்னா டீச்சர் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அவங்க சப்போர்ட் மூலமா எங்களோட என்னோட பொண்ணை வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த ஒன்பது ஸ்கூல்ல இருக்க பதினாறு டீச்சர்ஸுக்கும் சாட்டர்டேஸ்ல வந்து நான் ட்ரைனிங் நடத்துகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா மந்த்லி டூ சாட்டர்டேஸ் இல்லை த்ரீ சாட்டர்டேஸ் அப்படி இருக்கும் அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு நாங்கள் ஒர்க் ஷீட்லாம் கொடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த ஒர்க் ஷீட்லாம் அவங்களுக்கு நான் கொண்டு போய் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருவேன் அந்த மாதிரி இந்த ஜூன்ல ஆரம்பிச்சு இப்போ ஜனவரி எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல் வகுப்பில் இருந்த அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்த அந்த எல்லா குழந்தைங்களுமே இங்கிலீஷில் கிட்டத்தட்ட பேராகிராஃப் படிக்கிற அளவுக்கே வளர்ந்துட்டாங்க இது ஒரு பெரிய சப்போர்ட் எங்களுக்கு ஆக்சுவலாக இன்னொரு வகையில் என்ன சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே சிஸ்டம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய சிஸ்டம் வேணும் ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு சாட்டர்டேஸில் ஹாலிடே ஜாலிடேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கிளாஸ் ஏற்பாடு பண்ணுவோம் so eight o'clock buses வரும் சத்தியபாமா யூனிவர்சிட்டியிலேருந்து இங்கேருந்து நாங்கள் கிளம்பி ஜாலியாக பாட்டு பாடிட்டே போவோம் அங்கே உடனே என்ஜினியரிங் லேபே எங்களுக்காக திறந்து விட்டுருவாங்க ஸோ அந்த லேபுக்குள்ளே போய் நாங்கள் நூறு பேர் போனாலும் சரி இரநூறு பேர் போனாலும் சரி அந்த லேபில் உட்காந்து ஜாலியாக கம்ப்யூட்டர் கற்றுக்கும் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிஸ்டத்தில் உட்காருவோம் அதில் கூகுள் மேப்ஸில் இருக்கிற நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறமா பேசிக்காக இருக்கிற மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு இந்த மெயில் எப்படி ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி இருக்க நிறைய விஷயங்களை வந்து குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக கற்றுக்குவாங்க எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது குழந்தைங்க மனசுக்குள்ளே போயிட்டோம் அந்த மனசுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்மளையும் குழந்தைங்களையும் பிரிக்கவே முடியாது நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க அந்த குழந்தைமையோட அந்த குழந்தைங்களோட இருக்கிறது தான் வந்து என்னோட லைஃப்லயே வந்து எனக்கு ஒரு பெரிய எனர்ஜியாக நான் வந்து நினைக்கிறேன் நான் அதை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் குழந்தைங்களோட இருக்கிறது ஸோ எப்பவும் நான் குழந்தைங்களுக்கு கிட்ட போன உடனே ஒரு குட்டி பாட்டு ஒன்று பாடுவேன் அந்த பாட்டு வந்து உங்களுக்காக இங்கே பாடுறேன் சுண்டலிக்கு ஒரு நாள் குஷி வந்துச்சா சொர குடுக்க மேல ஏறி நடனம் ஆடிச்சா அப்பாவோட சொட்ட போயில் ஓட்ட போட்டுச்சா அம்மாவோட புடவையெல்லாம் கடிச்சு கதறிச்சா உரியில் ஏறி உல்லாசமாய் ஊஞ்சல அடிச்சா உள்ளிருந்து குரலை எழுப்புச்சா அடுக்குப்பான ஓட்ட ஒழிய உள்ள பூந்துச்சா அதிலிருந்த பண்டம் எல்லாம் நாசம் செய்துச்சா எங்கிருந்தோ பூனை ஒண்ணு எட்டி பார்த்துச்சா இனியாருக்கு போயம் வந்து ஓட்டம் எடுத்துச்சா எங்கிருந்தோ பூனை ஒண்ணு எட்டி பார்த்துச்சா எலியாருக்கு பயம் வந்து ஓட்டம் எடுத்துச்சா ஹே ஹே எலியாருக்கு பயம் வந்து ஓட்டம் எடுத்துச்சாண்டோ